காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளின் கிரேஸு ஹவ் ஐ கோட் பஞ்சாயன பூஜா விக்கிரகம் ஃப்ரம் காஞ்சி சுவாமிகள் எனக்கு அப்போ பதினாறு வயசு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எங்கள் அப்பா என்னுடைய ஆறு வயசில் இறந்து விட்டார் என் அம்மா தான் எனக்கு எல்லாம் என் அப்பா இருக்கும்போது அவர் வீட்டில் சிவபஞ்சாயன பூஜை செய்வந்தார் சிவபஞ்சாயனை பூஜை என்பது சிவன் விநாயகர் அம்பாள் விஷ்ணு சாலிகிராம சூரியன் ஆக அஞ்சு மூர்த்திகளை பூஜை செய்வது ஆகும் இந்த அஞ்சு மூர்த்திகளும் தினமும் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் சார்த்தி பாலும் பால் சாதம் பால் பழம் நைவேத்தியம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் தூபம் காட்டி கற்பூர அரத்தி எடுத்து பூஜா விதி பிரகாரம் பூஜை செய்வது ஆகும் இந்த பஞ்சாயன பூஜை என் அப்பா தினமும் வீட்டில் செய்து வந்தார் மேலும் மேலும் மேலும் மூர்க்கனிக்கரையில் ரெண்டு அம்பாள் கோவிலும் ஒரு சிவன் கோவிலும் அவர் காலை மாலை ரெண்டு நேரமும் பூஜை செய்து வந்தார் அவர் திடீரென்று இறந்தவுடன் இந்த கோவில் பூஜையும் ஆற்றில் சிவன் பூஜையும் நின்று போய்விட்டது வீட்டில் இந்த பூஜை செய்ய யாரும் இல்லை நான் ஆறு வயசு பையன் ஒன்றும் தெரியாது என் அண்ணா மணி மணி எங்கேயோ போய் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டான் அம்மா மற்றும் அக்காமாரும் சிவபூஜை செய்யக்கூடாது அதனால் பெரியவாளிடம் கேட்டு அவர்கள் சொல்படி சிவபூஜையை ஏதோ மடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள் அப்புறம் நான் படித்து இன்ஜினியர் வேலை கிடைத்து பிறகு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது அதாவது எனக்கு இருபது வயசு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஊட்டி அப்பர் பவானியில் டனல் ஒர்க்கில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயம் என் மருமான் அதாவது என் அக்கா பாப்பாவின் மகன் ரமணி அவனுக்கு பத்து வயசு இருக்கும் அவன் கோயம்புத்தூரில் சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷத்துக்கு போயிருந்தான் அப்போ அங்கே யாரோ ஒரு மகான் வந்திருப்பதாகவும் அவர் என் மருமான் ரமணியை கூப்பிட்டு உன் மாமாவிடம் சிவபூஜை செய்ய சொல்லு அவர் சிவபூஜை செய்ய வேண்டும் உடனே அவரிடம் சொல்லி சிவபூஜை ஆரம்பிக்க சொல்லு என்று தன்னிச்சையாக உத்தரவு கொடுத்தாராம் அவன் என்னிடம் இதை சொன்னான் நான் உடனே காஞ்சிபுரத்துக்கு போய் மடத்தில் பெரியவாளை பார்த்து இந்த சங்கதியை சொல்லி அவரிடம் சிவபூஜை செய்ய ஆசீர்வாதம் அனுகிரகம் கேட்டேன் அப்போ பெரியவா உன் குடும்பத்தில் உன் அப்பா வழி சிவபூஜை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நீயும் சிவபூஜை செய்ய சகல தகுதியும் உனக்கு இருக்கு நீ தாராளமாக சிவபூஜை செய்யலாம் செய்ய வேண்டும் உனக்கு சிவபூஜை பஞ்சாயன பூஜை செய்ய கிராமம் முதலியவைகள் நாங்களே காசி ராமேஸ்வரத்திலிருந்து வரவழைத்து தருகிறோம் என்று அனுகிரகம் செய்து அதற்கும் உடனே ஏற்பாடு செய்தார்கள் எனக்கு ஒரு மாசத்தில் பஞ்சாயன பூஜைக்கு வேண்டிய சாமானங்கள் வந்து சேர்ந்தது நான் அந்த பஞ்சாயன பூஜை விக்கிரகங்களை மறுபடியும் காஞ்சிபுரம் கொண்டு போய் காஞ்சி பெரியவாளிடம் கொடுத்து அவர் கையால் ஆசிர்வாதம் செய்து வாங்கி அன்றையிலிருந்து இன்று வரை சிவபஞ்சாயன பூஜை செய்து வருகிறேன் இந்த பூஜை செய்து வருகிறதுனால் எனக்கு வாழ்க்கையில் எல்லா கோணத்திலும் ஜெயமே வந்து சேர்கிறது நல்ல மனைவி நல்ல வேலை நல்ல ஜீவிதம் நல்ல குழந்தை செல்வங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு நல்ல ஆரோக்கியம் மிக உயர்ந்த படிப்பு யுஎஸ்எல் பெரிய உத்தியோகம் பேரன் பேத்தி என்று எல்லா சௌகரியங்களும் நிறைந்து கிடக்கிறது இன்று நான் மிக நன்றாக இருக்கிறேன் ரெண்டு மகனும் நல்ல இடத்திலிருந்து மாட்டுப்பெண் கிடைத்தார்கள் ரெண்டு மாட்டு பெண்களும் சொக்க தங்கம் என்னை எல்லாரும் நல்லபடியாக கவனிச்சு வேண்டது போலே செய்து தருகிறார்கள் இதன் இதற்கு மேல் எனக்கு என்ன வேணும் எல்லாம் சிவபூஜையின் மகிமை காஞ்சி பெரியவாளின் ஆசீர்வாதம் அந்த மகானுக்கு கோடானுகோடி நமஸ்காரம்